وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من كان يريد الحياة الدنيا وزينتها نوفي إليهم أعمالهم فيها وهم فيها لا پتوں أولئك الذين ليس لهم في الآخرة إلا النار ما ما صنعوا فيها وباطل كانوا يعملون صدق الله العظيم مرف اباح کے شاندان சமாதானமும் முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சாபியங்கள் சுபவ சாபியங்கள் அவுளியாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் சாலினியங்கள் முக்மின்களாக வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற அனைத்து நல்லவர்கள் மீதிலும் உண்டாவதாக அல்லாஹுவின் நல்லடியாளர்களே அருமை சகோதரர்களே வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் தப்புவாவை கொண்டு வசிய செய்து கொள்கிறேன் கணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே நாம் அனைவரும் சுவர்க்கத்தை அடைய வேண்டியவர்கள் எங்களுக்காக அல்லாவுக்காக சுவனத்தை படைத்திருக்கிறார் சொர்க்கத்தை அடையணும் என்ற ஆசையில இந்த உலகத்துல நிறைய அமல்களை நல்ல தருணங்களை செய்து வருகிறோம் பெரியவர்களை சகோதரர்களே இந்த உலகத்திலே எந்த ஒரு நல்ல காரியங்களையும் செய்வதற்கு முன்னால் இரண்டு விடயங்களை நாம் சிந்திக்க வேண்டும் ஒரு செயலை செய்வதற்கு முன்னால என்ன செய்ய போகிறேன் ஏன் செய்ய போகிறேன் என்ன செய்ய போகிறேன் என்பதற்கு தான் நாங்கள் அரபியில நீயத் என்பதாக சொல்லுவோம் இதுக்கு பின்னால நான் அதான் சொன்னா பள்ளிக்கு வந்து முதல் சப்ளன் என்றுதான் சொல்லுவேன் நல்ல நீயத்தை சொல்லியிருக்கான் ஏந்த ஒரு மகனை ஆதிதாக்குவேன் ஏந்த ஒரு மகனை ஆவிமாக்குவேன் இதுக்கு பின்னால நான் தகச்சு தவறு விட மாட்டேன் நான் இன்னைக்கு இத்தனை விஷயங்களுக்கு உணவு கொடுப்பேன் நல்ல நெய்யத்துகள் அலமதுல்லா பெரியவர்களே சகோதரர்களே வாழ்க்கையில நிறைய நல்ல நெய்யத்துகள் இருக்க வேண்டும் அந்த நெய்யத்துகளை வாழ்க்கையிலே அமல் செய்ய வேண்டும் நெய்யத்தை விடவும் பிரதானமானது என்னவென்றால் அந்த நல்ல காரியங்களை எதற்காக செய்ய போகிறேன் என்பதுதான் ಎಲ್ಲರೂ ಹಾಕಿದಾಗ್ತದೆ ಏನ್ ಹಾಕಿದಾಗ್ತದೆ ಎಲ್ಲರೂ ஏதோ ಹಾನಿ ಮಾಡ್ತದೆ எதற்காக இதுக்கு பின்னால் கதத்துக்கு தவற விட மாட்டேன் ஏன் முன் சொற்கள் சொல்லுவேன் எதுக்காக பெரியவர்களே சகோதரர்களே செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் எதுக்காக செய்கிறோம் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்க வேண்டும் நாங்க எதுக்காக செய்யறோமோ அதை வச்சுதான் எங்களோட முடிவுகள் அமைய ஒரு நல்ல காரியத்தை செய்கிறோம் ரப்புடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து நன்மையை எதிர்பார்த்து சொர்க்கத்தை எதிர்பார்த்து அல்லாஹின் பொருத்தத்தை எதிர்பார்த்து அல்மந்துல்லா நல்ல விஷயம் இதே ஒரு நல்ல காரியத்தை செய்கிறோம் துணியாக இருக்கிற ஏதோ ஒரு லாபத்தை எதிர்பார்த்து ஒருவருடைய புகழை எதிர்பார்த்து இன்னொருவருடைய திருப்திக்காக இன்னொருவருடைய பாராட்டுக்காக நல்லது செய்வோம் என்றால் அது நல்லதே கிடையாது அந்த நல்லதுக்கு நம்மிடத்திலே எதையும் அடைந்து கொள்ள முடியாது பெரியவர்களே சகோதரர்களே அபோ உமாமா பாகிரி ரதியல்லாக அன்பு அவர்கள் நபிசல்லாக அழகி செல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க யார் சூழல்லாம் ஒரு மனிதர் அல்லாத பாதையில ஜிஹாதி செய்கிறார் கூலியை எதிர்பார்க்கிறார் நன்மையை எதிர்பார்க்கிறார் அதே நேரம் பெயர் சொல்லப்படணும் என்பதையும் எதிர்பார்க்கிறார் நன்மைக்காகத்தான் செய்கிறோம் ஆனா லேசா ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது என்ற பேர் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் நான் செய்ததாக இருக்க வேண்டும் நான் சாதித்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஓரத்தில் ஒரு எதிர்பார்ப்பு என்ன பதில் சொன்னாங்க நபி சொல்லாஹு அலைஹி அவர் கொஞ்சம் அறவாசி அறவாசி நன்மையை எதிர்பார்த்திருக்கிறார் அறவா ரெண்டையும் தானே எதிர்பார்த்திருக்கிறார் அறவாசி நன்மையாவது கிடைக்கணும் இல்ல சொன்னாங்க நபி வசல்லாம் அவருக்கு ஒன்றுமே கிடைக்காது ஏனென்றால் அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறது செய்யக்கூடிய ஒவ்வொரு நலவுகளிலும் முழுக்க முழுக்க ரப்புடைய பொருத்தம் மட்டும்தான் எதிர்பார்க்கப்படணும் துனியாவை எதிர்பார்த்து செய்ய ஏலாம் யாருடைய பாராட்டுக்காகவும் எதையும் செய்து சாதிக்க முடியாது என்றது இதுதான் வேறு யாரையும் இதுல சேர்க்கே நான் கொண்டு வந்தேன் யாருடைய நல்ல பேருக்காகவும் அமல் செய்து ரப்பிடத்தில் சாதிக்கிறாரே பெரியவர்களின் சகோதரர்களே இஸ்லாஸ் என்ற வார்த்தைக்குரிய கருத்து கலப்படம் இருக்கேதான் குரான் இன்னலக்கும் பின் அண்ணாமில் ஐபரா ஆடு மாடு ஒட்டகங்கள்ல படிப்பின் இருக்குது நுஸ்தீக்கும் மின்மாமி முத்தூமிகா அதனுடைய வயிறுகளிலிருந்து நாங்க பால வெளியாக்குறோம் சாணிக்கும் ரத்தத்துக்கும் நடுவால லபனன் சுத்தமான கலப்படமில்லாத பால் இதுதான் பாரி எங்களுக்கு வார பால் கட்டி பச்ச கட்டி சிவப்புக்கு நடுவாத வருகிறது ஆனா அந்த பால்ல சிவப்பு கலந்தில்ல பச்சை கலந்தில்ல எங்களுக்கு கிடைக்கிற பால்ல ரெண்டு டோட் சாணி இருந்தா அந்த பாலை நாங்க குடிக்க தயாரில்லை ரத்தம் லேசா கலந்திருந்தா அந்த பாலை நாங்க வானம் சொல்லிடுவோம் தண்ணி கலந்த பாலையே எடுக்க வேண்டும் நாங்க எதிர்பார்க்கிறது போலவே அல்லாஹு தாலா கலப்படம் இல்லாம தாரான் காலிசாக தருகிறான் பரிசுத்தமாக தருகிறான் அல்லாஹு தாலா எங்களுக்கு எதிர்பார்க்கிறது அப்படியான நலவுகள் தான் முதலும் சொல்றாங்க அடுத்தவங்களுக்காக ஒரு நல்லதை செஞ்சா அது சிறு அடுத்தவங்களுக்காக செஞ்சு கொண்டிருக்கிற ஒரு நலனை விட்டா அது ரியா முகத்துவி இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் எகலாஸ் இருக்கு யாருக்காகவும் எதையும் செய்யவும் கூடாது யாருக்காகவும் எதையும் செய்து கொண்டிருக்கிற எதையும் விடவும் கூடாது செஞ்சாலும் ரப்புக்காக விட்டாலும் ரப்புக்காக பெரியவர்களே சகோதரர்களே அந்த அமலுக்கு மட்டும்தான் பாரம் இருக்குது நாளைக்கு எல்லாம் விட்டாலும் எங்களோட அமலுக்கான எண்ணி பார்க்கறது இல்ல நாங்க இருபது வருஷமா தகர்த்து தொழுகிறாங்க நாங்க இருபது வருஷமா முன்சப்ல நின்று சுப தொழுகிறவங்க ஏண்ட செலவுல அல்பத்துலாண்டு பத்து வருஷமா இத்தனை குடும்பம் வாழ்றாங்க நான் இத்தனை வீடு கட்டி கொடுத்திருக்கிறேன் நாங்க செஞ்சதை எண்ணி எண்ணி திருப்தி அடைகிறோம் அல்லா எங்கட நடவுகளை ஒரு நாளும் எண்ண மாட்டான் எங்கட அமல்களை அல்லா நிறுத்தித்தான் பார்க்க போறேன் நாளைக்கு மீதான் தராசுதான் இருக்குது எத்தனை கொடுத்தோம் என்பதல்ல எவ்வளவு கொடுத்தோம் என்பதல்ல எத்தனை ரசாத்துகள் என்பதல்ல எத்தனை வருடங்கள் என்பதல்ல எத்தனை அச்சுகள் என்பதல்ல செஞ்ச ஒரு அச்சு இருந்தாலும் அந்த அச்சுடைய பாரம் என்ன ஒரு ரூபா கொடுத்திருந்தாலும் அந்த ரூபாயுடைய பாரம் என்ன ஒரு ரசாத்து தொழுதிருந்தாலும் ஒரு நாள் தான் இவர் தகர்த்து தொழுதிருக்கிறார் வாழ்நாள் அந்த தகவலுடைய பாரம் என்ன பாரம் எப்படி வரும் பாரம் எப்படி வரும் எவ்வளோ இசலா கூடுதோ அவ்வளோ பாரம் குகைவாசிகள் மூணு பேர் குகைக்குள்ள மாட்டிக்கொண்டாங்க ஒரு பெரிய கல்லு வந்து அந்த குகைத வாசலை மூடிச்சு அதை தள்ள பார்த்தாங்க அவங்களால தள்ளலாம் கடைசா எப்படி தள்ளினாங்க மூணு பேரும் மூணு அமல வந்து வச்சாங்க நான் அல்லாஹுக்காக செஞ்சேன் ரப்பே ஒரு ஆள் அவரோட உமா அப்பாவோட நடந்த மாசலாவ சொன்னாரே எந்த உம்மா அப்பாவோட நான் எவ்வளவு அழகா நடந்தேன் இன்னொருவர் அவருடைய கூலிக்காரரோட நடந்த மாசரத்தை சொன்னாரே அவர்கிட்ட வேலை செஞ்சவங்களோட நடந்த அழகான முறை இன்னும் ஒருவர் ஒரு பெண் பாவத்தின் பக்கம் ஒரு பெண்ணை பெண்ணோட பாவம் செய்ய போனாரே அந்த பாவத்தை விட்டு ஓரமாகினான் இந்த மூணு பேரும் சொன்னது என்ன தெரியுமா ரப்பே நாங்க இது இது அல்லாவுக்காக செஞ்சது இது இதெல்லாம் சொன்னதாக இருந்தால் இங்கிருந்து வெளியா அவங்க செஞ்ச செஞ்சிருந்த அவள்கிட்ட பாடம் என்ன தெரியுமா அவங்களால அசைக்கவும் முடியாத கல் ஓரமாகி சாதிச்சாங்க ஒரு செயல் ஒரு செயல் பெரியவர்களை சகோதரர்களே இதை நாங்கள் எண்ணி எண்ணி செய்கிறோம் ஆனா எங்கள் அமல்களால சாதிக்க ஏழாம் இருக்கிறது எண்ணிக்கையால சாதிக்க ஏழாம் பாரத்தால சாதிக்கலாம் அமல் பெருமதி உள்ளதாக இருக்கணும் நரவுகள் பெருமதி உள்ளதாக இருக்கணும் பெரியவர்களை சகோதரர்களே இன்றைக்கு சுபகு அங்கல்ல அநேகமான பேர் வந்திருக்கும் சுபகு எல்லாரும் ஒரே இமாமுக்கு பின்னாலதான் சொல்லுவோம் ஒரே தப்புல தான் நின்றோம் எல்லாரும் சொல்லுவது ரெண்டு ரெக்காத்து தான் எல்லாருக்கும் ரெண்டு செய்யாம் தான் ரெண்டு ருக்குவு தான் ரெண்டு இறக்கிதான் தான் நாலு சுஜூது தான் கணக்கில வித்தியாசம் இல்லை எல்லாரும் கொடுத்த நேரம் ஒன்றுதான் ஆனா எல்லாருக்கும் ஒரே அளவு நன்மை இல்லை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பில் வந்திருப்பாங்க நான் சுபருக்கு போகாட்டி அவ்வளவு நல்லா இருக்காது நான் சுபருக்கு போகாட்டி பதில் சொல்லணும் கேட்பாங்க மட்டுமல்ல நான் நிர்வாகத்தில் இருந்து கொண்டேன் சுபவில நான் இல்லண்டா எனக்கு அவரோ அறமா இருக்காது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்தில் ஆர்வம் கல்வி நன்மைய ஆதரவு வைத்து வந்தவர்களும் இருப்பார்கள் சொர்க்கத்தை எதிர்பார்த்து வந்தவர்களும் இருப்பார்கள் ரப்புடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து வந்தவர்களும் இருப்பார்கள் யார் யாராவது நல்லெண்ணம் வைக்கணும் அவங்க ஏதாவது நினைச்சிருவாங்க என்றதுக்காக பள்ளிக்கு வாரவங்களும் இருக்கிறோம் யார் யார் எதுக்காக வாரவோ அவ்வளவுதான் எல்லாரும் ஒரே மாதிரி ரப்படத்தில் அடைஞ்சு கொள்றதுல செய்கிற செயல் ஒன்று எதிர்பார்ப்புகள் வித்தியாசம் பெரியவர்களே சகோதரர்களே அதனால வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளையும் துனியாவை எதிர்பார்த்து செய்யப்படாதே யாருடைய புகழையும் பாராட்டையும் எதிர்பார்த்து செய்யப்படாது இது இவாதத்து மட்டும் இல்ல ஒரு சமூக சேவையில ஈடுபடுறோம் ஒரு சதத்தா ரெண்டு குடும்பத்துக்கு ஏதாவது கொடுக்கணும் கொடுத்து இருக்கணும்ன்றதுக்கு அல்ல ரப்புடைய பொருத்தத்துக்காக மட்டும் கொடுக்கணும் இன்னைக்கு எங்கெல்லாம் நிறைய பேர் கொடுக்கணும் ஏதேதோ எதிர்பார்த்து எங்களோட சதத்தாவாக குடுக்குற சதக்காக நாங்க படம் பிடிச்சு வீடியோ பண்ணி அத சமூக வலைதளங்கள்ல போட்டு எத்தனை லைட்ஸ் வருகிறது எதிர்பார்த்திருக்கிறோம் ஆயிரம் வந்தா சந்தோஷம் அதுவே இரண்டாயிரம் வந்தா இன்னும் சந்தோஷம் மக்களுடைய பாராட்டு குவிய குவிய நாங்கள் சந்தோஷப்படுறோம் ஏனென்றா செய்த நலவால நாங்க அதைத்தானே எதிர்பார்க்கிறோம் பெரியவர்களை சகோதரர்களே ஆக மோசமான செயல்பாடுகள் ரப்புக்காக செய்ய வேண்டியவ காலிப்புக்காக செய்ய வேண்டியவ காலிப்புடைய பொருத்தத்தை எதிர்பார்க்கிற இடத்துல மகளுக்குடைய பொருத்தத்தை எதிர்பார்க்கிறோம் மனிதனுடைய பொருத்தத்தை எதிர்பார்க்கிறோம் எங்களை போன்றவர்களுடைய பாராட்டை எதிர்பார்க்கிறோம் ரப்புக்கு எவ்வளவு கோபம் வரும் செய்யறது அமல் செய்யறது ஒரு நல்ல காரியம் இதால எங்களுக்கு நன்மை வேணும் சொருக்கம் வேணும் எங்களோட ஆசிரா சீராகணும் ரப்பு என்ன பொருந்திக் கொள்ளணும் ரப்புடைய மகப்பத்து வேணும் இப்படியான அழகான எதிர்பார்ப்புகள் தான் இருக்கிறவங்க பெரியவர்களை சகோதரர்களே ஒரு நோயாளியை சந்திக்க போறோம் எவ்வளவு நல்ல காரியம் மனாத மனிதன் அவ்வாறா நல்லவோ நாதா முனாதின் மினஸ்தமா சிபுத்த وطاب من شاك وتبوأت من الجنة مقعدا ஒருவர் ஒரு நோயாளியை சந்திக்க போறார் நோயாளி சந்திக்க போனா ஒரு மரக்கு எல்லாம் செய்தார் ஒரு சின்ன விஷயம் ஆனா இந்த நன்மையை எதிர்பார்த்து நாங்க செய்யலாம் ஒரு மதத்தை அலான் செய்தாரே நீங்க மனமானவர் உங்களோட ஒவ்வொரு எட்டும் மனமான எட்டுகள் சாதாரண ஒரு ஒரு எட்டு அல்ல நீங்க போய் போய் வந்தது ஒரு சாதாரண அசைவல்ல இதன் மூலமாக சுவனத்திலே ஒரு வீட்டை வாங்கி கொண்டீர்கள் எவ்வளவு பெருமதியானது நம்புத்தார் சின்ன அசைவுகளால சின்ன நேரங்களால நாங்க செய்த வேலைகள் எவ்வளவு பாரமான வேலை எவ்வளவு பெருமதியான வேலை சொர்க்கத்தில மாளிகைகளை வாங்க முடியுமான செயல்பாடுகள் ஆனா இதுக்காக நாங்க போறோம் இல்லை எங்களை எதிர்பார்ப்பு இது இல்ல நாங்க போற இருக்கின்றா அவரை பார்க்க போகாட்டி அவ்வளவு நல்லா இருக்காது எங்கட ஸ்டாப்ல உள்ளவரே எங்க கூட்டாளியே எங்கட மகல்லா சாத்தியே எங்களை ஜமாத்தில் உள்ளவரே நான் போகலன்னா அவர் என்னமோ நினைச்சுக்குவாரே அதனால பார்க்க போறோம் அதனால போறோம் வேறொன்றும் இல்லை போன இடத்துல நோயாளி இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு போயிட்டாரு இல்லன்னா தூங்கி இருக்கிறாரு மனம் வந்து சொல்றாரு வாப்பா பார்க்கலாம் வாப்பா தூக்கம் இப்ப நாங்க என்ன செய்யற சொல்லிட்டு வாரோம் வாப்பா வந்தா சொல்லுங்க இன்னார் வந்துட்டு போன இத சொல்லி எதை எதிர்பார்க்கிறோம் இதை நாங்க சொல்லிட்டு வாரதனால உள்ள ஒரே எதிர்பார்ப்பு அவர் விளங்கணும் நான் அவரை பார்க்க வந்தேன் இதனால் அவருக்கு அறிவித்து என்ன எதிர்பார்க்கிறோம் ஒரு நல்லெண்ணம் இவ்வளவு பேர் இருந்து இவர் மட்டும்தான் என்ன பார்க்க வந்தாரு இப்படின்ற ஒரு வார்த்தைக்காக நாங்க இன்னைக்கு செய்யறோம் செய்ததை சொல்லுகிறோம் பொறவு அவர் சுகமாகின பொறவு கண்டாலும் அன்னைக்கு பார்க்க வந்தேன் நீங்க எதுக்காக சொல்றோம் சொல்றதுனால என்ன எதிர்பார்ப்பு ஒன்றும் இல்லை அவரிட உள்ளத்துல எங்களை பத்தி ஒரு நல்ல இல்லை அவர் என்ன பத்தி நல்லவரா நினைக்கணும் நாங்க நினைக்கிறத ரத்து செல்வார் உலகத்துல அவர் என்ன பத்தி நல்லெண்ணம் வைக்கணும்னு நினைச்சு செய்யறோமா நல்லெண்ணம் வரும் அவருக்கு லைக் எதிர்பார்த்து செய்கிறோமா லட்சம் லைக் கிடைக்கும் எங்களுக்கு நாங்க எதிர்பார்க்கிறது நிரப்பு கொஞ்சமும் குறைக்க மாட்டார் அதையே சொர்க்கத்தை எதிர்பார்ப்போம் ரப்புடைய பொருத்தத்தை எதிர்பார்ப்போம் ரப்பு எங்களை நல்லவனா நினைக்கணும் எதிர்பார்ப்போம் எவ்வளவு பெரிய சாதனை ஒரு ஜனாதா வீட்டுக்கு போறோம் ஜனாதா எங்களுக்கு நெருக்கமானவர் எங்களோட ஒரே இடத்தில் இருக்கிறவர் வேலை செய்யறவர் எங்க கூட்டாளிகள் வாப்பா மௌத்தாயிட்டார் எங்களுக்கு பெய்து கொள்ள இயலாம் நாங்க கொஞ்சம் பிஸி ஆயிக்கிறோம் டைட் ஆகிக்கிறோம் இருந்தாலும் நாங்கள் யோசிக்கிற என்ன தெரியுமா போக ஏதாதான் பரவல்ல லேசா தலையை காட்டிட்டு வரும் யாருக்கு தலை காட்ட போறோம் யாருக்கு தலை காட்ட போறோம் அந்த ஜனாதார மாணிக்கு நான் ஜனாதாவுக்கு வந்தேன் ஜனாதாவை பார்க்க கிடைக்காது பரவல்ல எங்களுக்கு மகனோட முசாபகா செய்ய கிடைச்சா போதும் ஏழுதான் நாங்க போறதே அதுக்காகத்தான் நாங்க வந்தேன் என்று இருக்கலாம் நான் உங்களோட விஷயத்தில் நான் கணக்கெடுத்து செய்தேன் உங்களெல்லாம் கணக்கு இல்லாம இல்ல உங்களை ஜனாதாக்கள்ல கலந்து கொள்றேன் என்று காட்டலாம் பெரியவர்களே சகோதரர்களே நாங்க எதிர்பார்க்கிறது கிடைக்கும் ஆனா ஜனாதா தொழுகையில கலந்து கொண்டா ஒரு கீரார் மக்பரா வரையில போனா ரெண்டு கீரான் இதெல்லாம் கிடைக்காது அதை எதிர்பார்க்கல நாங்க எதிர்பார்க்கிறது அவர் என்ன நல்லவனா நினைக்கணும் எங்கட எல்லா பெரும் பெரும் சேவைகள் எல்லாம் சாதாரண எதிர்பார்ப்புகளால் வீணாகி கொண்டிருக்கிறது எங்கட கணக்கு ஒரு ஆள் வாராரு அறிமுகமானவர் கண்ணியமானவர் நாங்கள் ஒரு வியாபாரம் செய்யறோம் எங்களுக்குதான் ஒரு சாமல வாங்க வாராரே உண்மையிலேயே மாப்பத்தானவர் எங்களுக்கு எவ்வளோ குறைவா கொடுக்கலுமோ அவ்வளவு குறைச்சு கொடுப்போம் பத்தாயிரம் ரூபாய் பொதுவான ஒரு ஆளுக்கு கொடுக்கிறதா இருந்தா லாபமே இல்லாம நான் ஏழாயிரம் ரூபாய்க்கு அவருக்கு கொடுக்கிறேன் எவ்வளவு பெரிய விஷயம் எனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் இவருக்கு செய்யறது மூவாயிரம் ரூபாவுடைய சதக்கா எவ்வளவு பாடமான அமல் ஆனா நாங்க சும்மா கொடுக்கிறோம் அதை கொடுக்கிற நேரம் ஒரு வார்த்தை அது யார் அடுத்தவங்கண்டா வேற வேலை உங்களுக்கு சுட்டி வரும் ஏன் இதை சொல்றோம் இதை சொல்லி என்ன எதிர்பார்க்கிறோம் இது சொல்றதுனால நாங்க எதிர்பார்க்கிற ஒன்றுதான் அவர் விளக்கணும் அவருக்கு நான் உபகாரம் செய்கிறேன் எனக்கு நல்லா குறுக்கேனும் ஒரு பயனையாயிரம் உங்களுக்கு சுட்டி பத்துக்கு முடிப்போம் எதுக்கு இதை சொல்றோம் பேசாம முடிக்கிறோம் சொல்லாம கொடுப்போம் இவ்வளவு பெரிய நன்மை இவ்வளவு பாரமான அமல் எவ்வளோ சாதிக்க முடியுமானதே ஆனா அவ்வளோ அழகான அமல ஒரு வார்த்தையான வெறும் வீணானதாம் ஆகிடும் சக்தி ஓட்டுறவங்க அவங்க ஆட்டாக அறிமுகமான ஒரு ஆளை எடுத்துட்டு போறாரு தெரிஞ்சவரு ஒரு அசரத்தை எடுத்துட்டு ஒரு ஆலிம இல்லைன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆள இல்லாட்டி கூட்டாளிய நண்பரை கொண்டு போய் இறக்கினா எவ்வளோ எவ்வளோ குறைச்சி எடுக்கிறான் ஏண்டா அறிமுகமானவர் நண்பர் சும்மா குறைச்சி எடுத்துக்காம முடிஞ்சி மற்றவங்கள்ட்ட ஐநூறு ரூபா இவர்கிட்ட சொன்னாலும் ஒரு முன்னூறு ரூபா தாங்க இதை எடுத்திருந்தா எவ்வளோ பெரிய நன்மை சும்மா எடுத்திருந்தா ஆனா எப்படி எடுக்கிற அதை சொல்லிதான் வாங்க அடுத்தவங்க ஒரு ஐநூறு ரூபாய் எடுப்பேன் நீங்க சுத்தி கேட்கவும் மேலா ஒரு முன்னூறு ரூபாய் தாங்க இதையே சொல்றோம் இதை சொல்றதுனால என்ன எதிர்பார்ப்பு அவருடைய உள்ளத்துல நான் உபகாரம் செய்யறேன் என்பது அவர் விலகி கொள்ளணும் அவ்வளவுதான் நான் உபகாரமா நடக்கிறேன் என்பதை அவருக்கு காட்டணும் பெரியவர்களை சகோதரர்களே எவ்வளவு பாரமான அமல்களை எல்லாம் ஒரு சில வார்த்தைகளால சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளால வீணாக்கிறோம் அதனால வாழ்க்கையில எது செஞ்சாலும் ஒரு சேவைன்னு செய்யறோம் ஒரு நல்லது செய்யறோம் நாங்கள் செய்யறது சின்னதா இருந்தாலும் எங்களை எதிர்பார்ப்பு ரப்புடைய பொருத்தம் எனக்கு நன்மை கிடைக்கணும் எனக்கு சொர்க்கம் கிடைக்கணும் ஏந்த ஆசிரியா சீராகணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் உண்டா பார்க்கிறதுக்கு சின்னதா இருக்கும் ஆனா அதுல பாரம் பெருசா இருக்கும் வெளிய போற நேரம் அதிகா கேட்டுக்கொண்டு சிலர் இருப்பாங்க உண்மையிலேயே எந்த நோக்கமும் இல்ல நான் சதக்கா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து ரூபா கொடுக்கிறார் இன்னும் ஒருவர் வெளியே போறார் அவர் ஒரு கண்ணியமானவர் ஒரு செல்வந்தர் நான் ஒன்றும் போடாம போனா இன்னமும் நினைப்பாங்க ஏந்த கௌரவத்துக்கு சும்மா போறது அழகில்ல அப்படின்றதுக்காக ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார் இந்த அஞ்சு ரூபாட பாரமும் பத்து ரூபாட பாரமும் அந்த ஆயிரம் ரூபாய் பாரமும் வித்தியாசம் ஏன்னா எதிர்பார்ப்பு பெரியவர்களே சகோதரர்களே அதனால உலகத்துல செய்வது சின்னதா இருந்தாலும் நல்ல நீயத்துகளோடு நல்லவைகளை செய்வோம் செஞ்சது சின்னதா இருந்தாலும் அதை கொண்டு ஒரு நாளும் உலகத்தை எதிர்பார்க்கப்படாது யாருடைய புகழையும் பாராட்டையும் நெல்லெண்ணங்களையும் எதிர்பார்க்காம ரப்புடைய பொருத்தத்துக்காக மட்டும் செய்யணும் சகா மக்கள் அப்படிதான் செஞ்சாங்க அவங்க எதையும் எதிர்பார்க்கல அபுபக்கர் சித்தி கருதி அல்லாஹுவன் பிலா கருதி அல்லாஹுவன் வாங்கி உரிமை விடுறாங்க மக்கள் கருத்தி கொண்டாங்க இது அபுபக்கர் செஞ்ச பெரிய சேவை இல்ல ஜாகிலியத்தில் உள்ள கடனை கழிச்சிருக்கிறார் அல்லா ஆயத்தை அறக்கினான் இவருடைய இகலாசிக்கு பாதிப்பா மக்கள் பேசுற நேரம் ரப்ப ஆயத்தை அறக்கினான் இவர் வமாலி அகதின் இந்தஹூமின் நிஅமத்தின் துஜுதா பழைய கடன் கழிக்கின்ற இவர் செஞ்சது ரப்புடைய பொருத்தத்துக்காக மட்டும் பெரியவர்களே சகாபாக்கள் இகலாசுள்ளவர்கள் அவங்களே சொல்லிக் கொள்ளல அல்லா சொன்னார் நபிமார்கள் இகலாசுள்ளவர்கள் அவங்க அவங்கள நலவால துணியாக எதிர்பார்க்கல அப்படின்றத அவங்க சொல்லல அவங்கள குடும்பம் சொல்லல அல்லா சொன்னான் இன்னும் இன்னும் ரசூலன் நபியா விஷயத்துல விஷயத்துல இன்னும் அல்லா சொல்றான் அவங்க எல்லாம் இசலாசுள்ளவர்கள் அவங்க உலகத்தில் ஒன்றையும் எதிர்பார்க்கல அவங்களுக்கு வேண்டியது எங்கட பொருத்தம் அவங்களுக்கு தேவையானது சொர்க்கம் வேறு ஒன்றையும் எதிர்பார்க்காம வாழ்ந்தான் இன்னைக்கு நாங்க செஞ்சு கொண்டு நாங்களே எங்களை இதெல்லாம் சொன்னவங்களா சொல்லிக் கொள்றேன் அல்லாத கிருப்பையால நான் ஒரு பத்து வருஷமா இதனாத்தா இதை செஞ்சுவாய் யாருக்கும் சொல்லல நான் சும்மா செஞ்சுவாய் என்று நானே என்ன சொல்லவனா சொல்லிக் கொள்றேன் நான் செய்தது இசலாசா இல்லையாண்டே ரப்பு சொல்லலாம் ஏந்த மனைவி ஏந்த புள்ளவர் ஏந்த வாப்பா ஏந்த நண்பர்கள் சொல்றதல்ல ரப்புடைய பார்வையில நான் சொல்லவனா இல்லையா என்பதுதான் அவருடைய கேள்வி அதனால செய்யக்கூடிய நடவுகள் ரப்புக்காக செய்வோம் பெரியவர்களே சகோதரர்களே உலகத்துல நாங்க துணியாவை எதிர்பார்த்து செஞ்சா அல்லா உலகத்துல தந்துருவாங்க மன்தான் எதிர் ஹயாத்த துணியா வசீனத்தா நோக்கி இலையின் புகழும் பாராட்டும் நல்ல பேரும் எதிர்பார்த்தா அல்லாத தருவான் கொஞ்சமும் குறைக்க மாட்டாங்க பூர்த்தியா தருவான் அதை கொண்டு உலகத்துல வேற ஏதாவது சாதிக்கலுமா ஏதா ஆகிரால ஆகிறால உலாய்கல்லவீன லைசலவும் பில் ஆகிறது இல்லைன்னார் உலகத்துக்காக செய்ய உலகத்தோட முடியாது அமல்கள் அல்லாஹுக்காக செய்ய வேண்டியவைகளை உலகத்தில் உள்ளவர்களுக்காக செஞ்சா அல்லாத அழிக்கிறதில்லை அதுக்காக நரக நெருப்ப வைத்திருக்கிறார் ஏன்னா இது காலிக்குக்காக செய்ய வேண்டியது நாங்க மக்களுக்குக்காக செய்வோம் காலிக்கல பொருத்தத்தை எதிர்பார்க்கிற இடத்துல மக்களுக்குடைய பொருத்தத்தை எதிர்பார்க்கிறோம் தான் அப்படியானவர்களுக்கு நரகம் இதனால்தான் நாளை நரகத்தல்லா ஒரு ஆளுமை கொண்டு ஆரம்பிப்பான் ஒரு சரீரை கொண்டு ஆரம்பிப்பான் ஒரு தனவந்தரை கொண்டு ஆரம்பிப்பான் அவங்க செஞ்ச பாவத்தாலையா அந்த சேவை செய்தார்கள் ஆனா அந்த சேவையால எதிர்பார்த்தது பிற மக்களிட புகழ் மக்கள் என்னை ஒரு சிறந்தவனாக ஒரு தனவந்தராக ஒரு வீரராக ஒரு பேச்சாளராக நான் ஒரு சேவை செய்யக்கூடியவன் என்பதாக என்பதற்கு செஞ்சாங்க அதனால அவங்களுக்கு நரகண்ட அதி சொல்லுது எனவே பெரியவர்களை சகோதரர்களே வாழ்க்கையில செய்யக்கூடிய அமல்களை நலவுகளை நிதானமாக செய்வோம் மக்களுக்கு காட்டவே படாதா பகிரங்கமாக சதக்கா கொடுக்கிறது நல்லம் தானே இன்சுகுரு சதக்கா சிவனிய சதக்காவை பகிரங்கமா கொடுக்கிறது ஒரு நல்ல காரியம் அதுல நல்ல விஷயம் என்ன இருக்குது மக்கள் பார்ப்பாங்க படிப்பின வருவாங்க இன்னும் பலர் சதக்கா கொடுக்கிறவங்களா மாறுவாங்க எங்கட உள்ளத்துல நீய எங்கட உள்ளத்தில் உள்ள எதிர்பார்ப்பு நல்லதா இருந்தா நாங்க அதை மக்களுக்கு முன்னிலையில செய்வதில் பிழையே இல்லை ஆனா அந்த ஆயத்தினுடைய தொடர் அந்த நீங்க உங்களுக்கு அது கையாறு எங்களுக்கு நலவு நாங்க ஒழுக்கி செய்வதுதான் நாங்க மறைச்சி செய்ததுதான் நாங்க பகிரங்கமா செய்ததுனால சமூகத்தில் சில நலவுகள் ஏற்படலாம் அதனால நாங்க செய்யக்கூடிய நலவுகள்ல ரப்புடைய பொருத்தத்தை மட்டும் ஆசிராவை மட்டும் நன்மையை மட்டும் எதிர்பார்த்து செய்வோம் யாருடைய பாராட்டையும் புகழையும் எதிர்பார்த்து எங்களோட நலவுகளை வீணாக்காம நல்லவர்களாக நல்லதை செய்து நல்ல நன்மைகளை பாரமுள்ளதாக ரப்பிடத்தில் அடைஞ்சு கொள்வோம் எல்லாம் வல்ல அல்லா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாகும் குற்ற முறைகளை மன்னித்தருள்வாயாக ரத்த செய்தருள்வாயாக இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கிற சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக எங்கள் ஆசிராக சிறப்பான ஆசிராக ஆக்குவாயாக பெற்றார்களுக்கு ரத்ன செய்தருள்வாயாக மக்கள் செய்தருள்வாயாக ஆப்பியத்தான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக யாரெல்லாம் சபராளிகளா இருக்கிறாங்களோ அவங்களோட சபர சுவன பூங்காவாக ஆக்குவாயாக ஜன்னத்தில் சந்தோஷ நசீபாக்குவாயாக இந்த ஊரில் உள்ள ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் சிறார்கள் பெரியார்கள் உலமாக்கள் உப்பாளர்கள் மதரசாக்கள் மக்தவுகள் அறிஞர்கள் ஜனநண்பர்கள் தலைவர்கள் எல்லாரையும் சமூகத்தில் சொல்வாயாக ஒரு முன்மாதிரியான ஊராக ஆக்குவாயாக இங்கிருந்து நன்மைகள் மட்டும் பானலோகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு புனித பூமியாக இதாக்குவாயாக தாவானா அலில்